الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أنذر أشيرتك الأقربين وقال النبي صلى الله عليه وسلم أفضل الأعمال الصلاة لوقتها وبر الوالدين أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லா ஜல்ல ஷானகு தாலாவிற்கே உரித்தாகுக எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபகங்கள் தபத்தாபகங்கள் சுகதாக்கள் சாலிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அம்மாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று ஆகுங்க கண்ணியத்திற்கும் இறைநாசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு அண்ணல் நபி சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களின் மார்க்க பிரச்சாரம் ரசூல் செல்லமாக அழைவ செல்லம் அவர்கள் தன்னுடைய தாவா பணியை ஏகத்துவ பணியை ரசூல்லா எப்படி சமூகத்திற்கு கொண்டு சென்றார்கள் என்பதை நாம் பார்ப்போம் அன்பிற்குரியவர்களே அல்லாஹுவின் நன்னடியார்களே ஒருவர் கூடியிருக்கிற சபையில ஆயிரம் ரூபாய் நோட்டை நீட்டி யாருக்கு வேண்டும் என்று கேட்டார் எல்லோரும் என்ன சொல்லுவார்கள் வேண்டாம் என்று யாராவது சொல்லுவார்களா எல்லோரும் எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் என்றார்கள் அந்த நோட்டை அப்படியே கையில கசக்கி உருண்டையாக பிடித்து இந்த நோட்டு யாருக்கு வேண்டும் என்று கேட்டார் எல்லோரும் சொன்னார்கள் வேண்டும் எமக்கு பார்த்தாரு ஒரு வழி இல்லை கீழே போட்டாரு காலில மிதி மிதினு மிதிச்சு இப்பொழுது எடுத்து இந்த நோட்டு யாருக்கு வேண்டும் என்று கேட்டார் எல்லோரும் எவருக்கு வேண்டும் என்றார்கள் அந்த நோட்டை பார்த்து சும்மா பார்த்து தூ தூண்டு துப்பி இப்பொழுது யாருக்கு வேண்டும் என்று கேட்டார்கள் எல்லோரும் சொன்னார்கள் எங்களுக்கு வேண்டும் ஏனென்றால் அந்த நோட்டின் மதிப்பு என்னதான் கதைக்கினாலும் அது மாறாது கடையில கொண்டு போய் அந்த நோட்டை சரி செஞ்சு கொடுத்துட்டா உடனே வாங்கிக் கொள்வார்கள் ஆயிரத்தின் மதிப்பை அறிந்தவர்கள் எல்லோரும் வேண்டும் வேண்டும் என்று சொன்னார்கள் மதிப்பை அறியாதவர்கள் வீணாக சென்றார்கள் சகாபாக்கள் நபிமார்கள் இதே நிலையில் உள்ளவர்கள் தான் பத்திரை மாதத்து தங்கம் கேட்டவர்கள் கசக்கப்பட்டாலும் சகாபாக்களும் நபிமார்களுக்கும் வேதனைகள் தொல்லைகள் துன்பங்கள் இன்னல்கள் இடுக்கண்கள் கொடுத்தாலும் அவர்கள் ஆயிரம் ரூபாய் நோட்டுதான் அதை ஏற்றவர்கள் நாம் ஏற்காதவர்கள் ஏமாந்து போனவர்கள் இதை போன்றுதான் பெருமானார் செல்லமாக அழிவு செல்லும் ஏகத்துவத்தை எடுத்துக்கொண்டு செல்லுகிற பொழுது பல இன்னல்கள் தொல்லைகள் இருந்த போதிலும் கூட தாவாவை பெருமானார் ஐந்து வகைகளிலே கொடுத்தார்கள் ஒன்று முஜிதாவின் மூலமாக ஏகத்துவத்தை பெருமானார் எடுத்துச் சொன்னார்கள் அதை ஏற்றவர்கள் ஏற்றம் பெற்றார்கள் இன்னொன்று இஸ்லாத்தை மார்க்க பிரச்சாரத்தை பெருமானார் தன்னுடைய அமல்களின் மூலமாக செயல்பாடுகளின் மூலமாக கொடுத்தார்கள் அதிலும் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் மூன்றாவது வழியாக கூமான் நபிகள் கோமான் செல்லல்லாக அழிவு செல்ல வந்தவர்கள் கேள்வி கேட்பார்கள் அதற்கு பதில் சொல்லுவார்கள் மாற்று வேதங்கள் முன் அறிவிப்புகளை பார்த்து பெருமானாரிடத்திலே வந்து கேள்வி கேட்க அவர்களுக்கு சரியான விளக்கத்தை கொடுத்து அதன் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றவர்களும் ஏராளமான பேர்கள் இருக்கிறார்கள் நான்காவது வழி கனவிலே தோன்றி பெருமானார் ஏகத்துவ பிரச்சாரம் செய்து அதை எடுத்து ஏற்றம் பெற்றவர்களும் சமூகத்தில் இருக்கிறார்கள் நான்காவது நாயகத்தினுடைய உபதேசம் மவாகிகள் உபதேசங்களை கேட்டு ஏற்றம் பெற்றவர்களும் இருக்கிறார்கள் இப்படி ஐந்து வகைகளில் பெருமானார் முடிவு செல்லும் தன்னுடைய மார்க்க பணியை மேற்கொண்டார்கள் ஒவ்வொன்றாக நாம் ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே முக்ஜிசா ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் கொடுத்த பெரிய அற்புதங்களில் ஒன்று முக்ஜிசா இவர்கள் நாட்டிய அற்புதங்களை பார்த்து ஈமான் கொண்டவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் மாஜிதா என்பதும் ஒரு அழைப்பு பணிதான் வரலாறுகளிலே நிறைய வரலாறு ஒரு ஆயிரம் வரலாறாவது இதற்கு சொல்ல முடியும் ஆனால் ஒரு சில வரலாறுகளை உங்களுடைய மனதிலே பதிப்பதற்காக நான் சொல்லுகிறேன் பெருமானா செல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்களும் உமர் அழிகள் தஆலாவும் சென்று கொண்டிருக்கிறார்கள் செல்லுகிற பொழுது ஒரு மாமிச துண்டு கீழே கிடக்கிறார் பெருமானா செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு இடத்திலே சொன்னார்கள் இந்த மாமிதத்திற்கு சொந்தக்காரர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார் கிராமவாசி அவரிடத்துல ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்ல உமர் அலி அல்லாஹுத்தல நாயகமே வேண்டாம் நான் கொஞ்சம் ரோஷமான ஆடு அவரு கிராமவாசி ஏதாவது பேசினா நான் வாயில பேசுகிற பழக்கம் எல்லாம் எனக்கு கிடையாது வாழை எடுத்து தலை ரெண்டானால் அதில் ஆச்சரியம் இல்லை அதனால என்ன எல்லாம் அனுப்பாதீங்க நாயகன் பெரும்பாலும் பெருமானார் ஏகத்துவ அழைப்புக்கு அவுபக்கர் அலி அல்லாஹுவை அனுப்புவார்கள் உஸ்மான் அலி அல்லாஹுவை அனுப்புவார்கள் வரலாறுகளை புரட்டுங்கள் உமர் அலி எல்லாம் அனுப்ப மாட்டாங்க அவங்க பேச்சுவார்த்தைக்கு போய் முடிச்சுட்டு வந்துருவாங்க பேச்சுவார்த்தை அல்ல ஆலை அதனால் பெருமானார் செல்லல்லாஹு வழிகள் செல்லும் பெரும்பாலும் அனுப்புவதில்லை உமர் அலி அல்லாஹுவை அனுப்புகிறார்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் உமர் அலி அல்லா மீண்டும் பெருமானார் வற்புறுத்தி அனுப்பினார்கள் போனவுடன் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் ரசூலுல்லாவை ஏற்றாக வேண்டும் முடியாது போயாட்டார் குமரணி அல்லா அதெல்லாம் முடியாது uh, இரண்டாவது முறையும் சொன்னார்கள் குமரணி அல்லா முடியாது மூன்றாவது முறை சொன்ன ஒண்ணு கிராமவாசி வாழை உருவி உமரை பார்த்து சொன்னார் உமரே தலை இருக்க ஆனால் போய்விடும் உமரை பார்த்து சொன்ன உமர் அழியில விடுவாங்களா நாயகமே பக்கத்தில் நீங்க இருக்கிறீங்க நீங்க இருக்கிறீங்க இவனெல்லாம் வாழை தூக்கி எனக்கு முன்னால் பேசுவதா இதுவரை அரபுடகத்திலே என்னுடைய தலையை பார்த்து முகத்தை பார்த்து தலை நிமிர்ந்து பேசியவர்களை நான் விட்டதில்லை ஒரு கிராமவாசி பெருமானா செல்லல்லா ஒளிவ செல்லம் சரி உமரை நான் போய் பேசுகிறேன் என்று பெருமானார் செல்லல்லா ஒளிவ செல்லம் சென்றார்கள் போய் சொன்னார்கள் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் நான் தான் அல்லாஹுவினுடைய தூதராக இருக்கிறேன் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளப்பா என்று சொல்லுகிற பொழுது கிராமவாசி ரொம்ப கூடா சொல்லிட்டாரு இந்த மாமிசம் உங்களை கொண்டு ஈமான் கொள்ளட்டும் நான் ஈமான் கொள்கிறேன் வீட்டுக்கு கறி வாங்கி வச்சிருக்கிறார் இந்த கறி ஈமான் கொண்டால் நான் ஈமான் கொள்கிறேன் பெருமானார் கவலைப்படவில்லை கரியை பார்த்து கேட்டார்கள் நீ யாரை வணங்குகிறாய் மன் தபு நீ யாரை வணங்குகிறாய் அந்த கரி சொன்னது அல்லது பில் அரிசி சுல்தான் அல்லது பி சமாஇ அரிசுகு وفي الارض سلطانه وفي البحر سبيله وفي الجنة رحمته وفي النار عقابه யாரினுடைய அரிசி வானத்தில் இருக்கிறது அந்த ரப்பை நான் வணங்குகிறேன் மாமிச துண்டு சொல்கிறது பூமியிலே யாரினுடைய ஆதிக்கம் இருக்கிறதோ அந்த ரப்பை நான் வணங்குகிறேன் கடலிலே எவன் பாதை ஓட்டு கொடுத்தானோ அந்த ரப்பை தண்ணீரிலே பாதை ஓட்டு கொடுத்த அந்த ரப்பை நான் வணங்குகிறேன் சொர்க்கத்திலே அவனுடைய ரஹ்மத்தையும் நரகத்திலே அவனுடைய வேதனையையும் வைத்திருக்கிற அந்த ரப்பை வணங்குகிறேன் பெரிய முத்தி சாப் சொன்ன மாதிரி சொல்லுங்க செத்த மாமிசத்துண்டு இவ்வளவு அழகாக அரபு இலக்கணத்தோடு சொல்லுகிற வார்த்தை நிறைய ஹதீஸ் நூட்களில் இடம்பெற்றிருக்க மண் நான் யாருன்னு கேட்டாங்க அடுத்து அது சொன்னது அந்த முகமது அந்த அஹமத் அந்த மஹமூத் அந்த தாஹா அந்த யாசி அந்த முதசிர் அந்த முபஷிர் பெருமானாரினுடைய பெயரை வரிசையாக அடிக்கிறேன் அந்த தாரிஃப் நீங்க என்னை நீ அறிவாயா என்று மூன்றாவது ஒரு கேள்வி கேட்கிற பொழுது சொன்னது கத சத்த சத்தக் கதகாபமன் கத்தம் உங்களை ஏற்றுக்கொண்டவர் வெற்றி பெற்று விட்டார் ஏற்காதவர் நச்சமடைந்து விட்டார் பொய்வெடுத்தியவர் நச்சமடைந்து விட்டார் ஒன்றும் பேசவில்லை கிராமவாசி கரத்தை பிடித்தார் அஷர் அல்லா இலா இல்லல்லா அண்ணுக்கு ரசூல்லா நேரா வீட்டுக்கு சென்றார் தன்னுடைய கபீலாவுக்கு சென்றார் இப்படி ஒரு மனிதனை கண்டதே கிடையாது மாமிசத்தை பேச வைத்த மாமேதை ஒருவர் இருக்கிறார் வாருங்கள் முன்னூறு பேர்களை அழைத்து வந்தார் எல்லோரும் ஏகத்துவத்தை கேட்டார் ஒரு மனிதனுக்கு கொடுத்த ஹிதாயத் முன்னூறு பேர்களின் இனாயத்திற்கு காரணமாக அமைந்தது மோஜிதாவின் மூலமாகவும் பெருமானார் மார்க்க பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள் பெருமான செல்லல்லா அலைஹி செல்லம் அவர்கள் தபு போர்க்களத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் போர்க்களத்திற்கு செல்லுகிற வழியிலே கடுமையான தாகம் நபிகள் பெருமானார் செல்லல்லாஹ் செல்லம் அவர்களுக்கு இந்த தாகத்தை தீர்ப்பதற்காக எங்காவது தண்ணீர் இருக்கிறதா என்று பார்த்துவார்கள் அக்கம் பக்கம் எல்லாம் அடைகிறார்கள் தண்ணீர் கிடைக்குமா கிடைக்காதா என்று ஒரு பெண்மணி ஒட்டகத்திலே தண்ணீரை வைத்துக் கொண்டு வருகிறார் எங்கிருந்த அம்மா நீ தண்ணீரை கொண்டு வந்திருக்கிறார் என்று அலிரலி அல்லாஹுத்தாலா கேட்கிறார்கள் அந்த அம்மா சொன்னாங்களா ராஜஸ்தான்ல அங்க பிச்சவாங்க அந்த அம்மா சொன்னார்கள் நான் இந்த ஒட்டகத்திலே ஒரு நாள் பயணம் செய்து கொண்டு வந்திருக்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரம் அம்மா ஒரு பெரிய மனிதர் எங்களிடத்தில் இருக்கிறார் அவருக்கு கடுமையான தாகமாக இருக்கிறது அவரோடு கொஞ்சம் பேர்கள் வேறு இருக்கிறார்கள் ஒரு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு பேர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் தண்ணீர் வேண்டும் அம்மா அந்த அம்மா திகைச்சு போச்சு என்ன சொல்கிறீர்கள் நான் ரெண்டு குடம் மூணு குடம் கொண்டு வந்திருக்கேன் ஆயிரத்தி நானூறு பேர்களுக்கு அதுவும் என் வீட்டுக்கு எவ்வளவு தேவை இருக்கிறது நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் அதெல்லாம் கொடுக்க முடியாது ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்க முடியாது ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்க முடியாது கெஞ்சி பார்த்தார்கள் அதிரடி விட்டபாடு இல்லை கடைசியில அப்படியே அழாக்க தூக்கிட்டு வந்தாங்க ஒட்டகத்தையும் அந்த அம்மாவையும் ஓட்டி கொண்டு வந்தார்கள் பெருமானார் செல்லல்லாக அழிவ செல்ல வந்தவர்கள் அந்த தண்ணீருக்குள்ளே கரத்தை விட்டு கொடுக்கிறார்கள் ஆயிரத்தி நானூறு பேர்களும் குடித்தார்கள் கால்நடைகளுக்கு கொடுத்தார்கள் புகாரிகளை இடம்பெற்ற அதி எல்லோருக்கும் கொடுக்கிறார்கள் பெருமானாரும் குடிக்கிறார்கள் அத்தனையும் குடித்தது ஆனால் அந்த பாத்திரத்திலிருந்து ஒரு சொட்டு குறையவில்லை இதை பார்த்த அந்த அம்மா சும்மா விடுமா இதை பார்த்துட்டு தன்னுடைய கபீலாவிடத்திலே சென்றது பெருமானார் போருக்கு செல்கிறார்கள் செல்லுகிற வழியில் இருக்கிற ஊர்களை எல்லாம் பிடித்துக் கொண்டு செல்கிறார்கள் பெருமானார் செல்லல்லா பழைய இடத்திலே அறிவதி எல்லா புத்தாலா சொன்னார்களாம் நமக்கு தண்ணி கொடுத்தாங்களே அந்த அம்மா இருக்கிற ஊர் இது என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் எவ்வளவு பெரிய ஹக்கீம் எவ்வளவு பெரிய ஞானி நமக்கு தண்ணீர் கொடுத்த ஊரா அதுல போர் செய்ய வேண்டாம் ஒரு பெண்மணி பெருமானாருக்கு நீர் கொடுத்த காரணத்தினால் அந்த ஊரை விட்டு விடுங்கள் நமக்கு உபகாரம் செய்த ஊர் அந்த ஊர் அதை விட்டு விடுங்கள் இதை பார்த்த உடனே அந்த அம்மா ஒரு தலைவரிடத்திலே போய் சொல்லுகிறது அத்தனை பேர்களும் வந்தார்கள் கரம்பற்றினார்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் இதுதான் பெருமானார் செல்லல்லா கொலிவ செல்லும் மோதிதாவின் மூலமாக காட்டிய மார்க்க பிரச்சாரம் இது போன்ற ஓயிரம் வரலாறுகள் பெருமானா செல்லல்லா வசலம் மோஜிதாவின் மூலமாகவே ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் நிறைய வரலாறுகளை சொல்ல முடியும் இவ்வளவு காட்டியும் ஏற்காத ஆட்களும் சமூகத்தில் இருக்கிறார்கள் மோஜிதாவை காட்டியும் ஏற்காதவர்களும் சமூகத்தில் உண்டு இதற்கும் நிறைய வரலாறுகளை சான்றாக சொல்ல முடியும் ஒருவர் உடுப்பை பிடித்து பையில ஓட்டுக் கொண்டு வருகிறார் பெருமானார் செல்லல்லா குலைவர் செல்லம் பார்ப்பவர்களுக்கெல்லாம் தாவத்து செல்வார்களாம் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் ஏற்றுக்கொள்ளுங்களே அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் ஏற்றுக்கொள்ளுங்களே நான் அல்லாஹுடைய தூதராக இருக்கிறேன் நான் என்ன சொல்லுகிறேன் என்றாவது கேட்டு விட்டு செல்லுங்களே என்று பெருமானார் செல்லல்லா குலைவர் செல்லும் வீதி வீதியாக தெரு வீடு வீடாக சென்று சொல்லுவார்கள் கடைவீதிக்குள்ளே மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற இடத்திலே உடும்பை பையிலே கொண்டு விடுத்திருக்கிற ஒரு மனிதனிடத்திலே பெருமானார் ஏகத்துவத்தை சொல்லுகிற பொழுது அந்த மனிதன் என் பையக்குள்ளே என்ன என்ன இருக்கிறது என்று சொன்னால் நான் ஈமான் கொள்ளுகிறேன் பெருமானா செல்லல்லா வடிவ செல்லம் பையின் உள்ளே என்ன பூமிக்கு அருகில் இருப்பதை கேட்டால் கூட அழகாக சொல்லுகிற ஆற்றல் படைத்த விண்ணுக்கு மேலே மண்ணுக்கு கீழே என்ன இருக்கிறது என்பதை அறிந்து சொல்லுகிற ஆற்றல் பெருமானாருக்கு கொண்டு சொன்னார்கள் உன் பையிலே உடும்பு இருக்கிறது என்றார்கள் வந்தாலும் விடவெடுத்து போயிட்டான் அந்த உடும்பு ஈமான் கொண்டால் நான் ஈமான் கொள்ளுகிறேன் எந்த காலத்துல உடும்பு ஈமான் கொள்றேன் உடும்பு ஈமான் கொண்டால் நான் ஈமான் கொள்ளுகிறேன் பெருமானார் சல்லல்லா குலி வசலம் உடும்பிடத்தில் கேட்கிறார்கள் உடும்பு சொன்னது இவர்கள் அல்லாஹுவின் தூதர் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறார் என்று உடும்பு ஈமான் கொண்டது நான் சாட்சி சொல்லுகிறேன் உடும்பு சொல்கிறது நான் சாட்சி சொல்லுகிறேன் நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஒன்னே சொல்லிட்டான பெரிய சூனியக்காரர் இந்த மாதிரி ஆளை நான் பார்த்ததே இல்லை பறந்துட்டான் இப்படி ஏகத்துவத்தை முகஜிதாவின் மூலம் காட்டியும் ஏற்காதவர்கள் உண்டு ஏன் உலகத்திலேயே பெரிய அதிசயம் எந்த நபியும் காட்ட முடியாத மோஜிதா அபூஜையில் கூட்டான் ஒரு என்ன பெரிய அற்புதத்தை காட்டுறேன் அற்புதத்தை காட்டுறேன் ஏதோ சொல்றேன்னு நான் இப்பொழுது கேட்கிற கேள்விக்கு இந்த முகம்மதால் பதில் சொல்ல முடியாது இதோடு அவருடைய முகத்தை மண்ணி நாக்கி அவர் தலைக்கு மேலே என்னுடைய குதிரையை ஓட்டுவேன் வாருங்கள் என்று அத்தனை பேர்களையும் அழைத்து முகமது நபி சல்லா வலிவு செல்லத்தை அபூ குபை மலைக்கு முன்னால் நிற்க வைத்து நீ உண்மையில் நபியாக இருந்தா இந்த சந்திரனை இரண்டாக பிட சந்திரன்கிறது பூமியை விட பெரிய மண்டலம் சாதாரண விஷயமா பூமியை விட பெரிய சந்திரன் இந்த சந்திரன் ரெண்டு துண்டாக வந்து ஈமான் செல்லல்லா வலிவ செல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய மாமேதை அல்லாஹிடத்தில் கரம் ஏந்தி விட்டு ரப்பே ரஹ்மானே உலகத்திற்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் ரஹ்மானே இந்த அதி முத்தமாத்திரான அதி நிறைய சகாபாக்கள் ரிவாயத்து செய்த முத்தவாத்திரான ஹதீசுகள் இருப்பது ரொம்ப குறைவு பத்து பதினஞ்சு ஹதீஸ் தான் அதுல இதுவும் ஒரு ஹதீஸ் முத்தவாத்திரான ஹதீஸ்களில் இதுவும் ஒரு ஹதீஸ் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி செல்லும் தன்னுடைய விரலால் இஷாரா செய்தார்கள் தன்னுடைய விரலால் இஷாரா செய்தார்கள் அபூ குபைஸ் மலைக்கு இந்த பக்கம் ஒரு துண்டு இந்த பக்கம் ஒரு துண்டு சந்திரனை இரண்டு துண்டாக போட்டு காட்டியும் நீ பெரிய சூனியக்காரன் என்றுதான் சொன்னானே தவிர அசத் அல்லா இலாக இல்லல்லா அந்த முகம்மது என்ற சூருல்லா என்ற வாக்கியம் அவனுக்கு கிடைக்கவில்லை பெருமானா செல்லல்லா பொலிவு செல்லம் முஜிசாவின் மூலமாக ஏகத்துவத்தை சொல்லி ஏற்றவர்களும் உண்டு ஏற்காதவர்களும் உண்டு இரண்டாவது வழி தன்னுடைய அமல்களால் பெருமானா செல்லல்லா பொலிவு செல்லம் மொஜிசாவை காட்டுவார்கள் பெருமானாரினுடைய நடைமுறையை பார்த்தே ஈமான் கொண்டவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் நாயகத்தினுடைய நடைமுறை எப்படி எல்லாம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து ஈமான் கொண்டவர்கள் சைபர் போர்க்களத்தில் பெருமானார் செல்லல்லா ஒளிவ செல்லம் சஹாபாக்களோடு நடந்து கொண்ட முறையை பார்த்தார் ஒருவர் புகாரியில் இடம்பெற்ற ஹதீசி தூரத்திலிருந்து நாயகத்தை கொள்வதற்காகத்தான் வாழை எடுத்துக் கொண்டு வருகிறார் நாயகத்தை பழிதீர்த்து விட வேண்டும் என்று நான் எண்ணி வருகிறார் பார்த்தர் பெருமானார் செல்லல்லா ஒளிவ செல்லம் தோழர்களோடு உரையாடுவதை பார்க்கிறார் எந்த அளவிற்கு தோழர்கள் இருக்கிறார்கள் பெருமானார் செல்லல்லா ஒளிவ செல்லம் ஒழு செய்தால் அந்த தண்ணீரில் ஒரு சொட்டு கீழே விடுவதில்லை உலகத்திலே இது மாதிரி தலைவர் இதுவரை இருந்ததில்லை இனி இருக்க போவதும் இல்லை ஒரு சொட்டு தண்ணீர் விழவில்லை யாருக்கு தண்ணீர் கிடைக்கவில்லையோ அவர்கள் மற்றவர்களினுடைய கிடைத்தவர்களின் கையை தடவி உடம்பினை வைத்துக் கொள்கிறார்கள் தண்ணீரை விடுங்கள் பெருமானா காரி எச்சில் உமிழ்வது கூட கீழே விடுவதில்லை அதையும் எடுத்து தன் மீது பூசிக்கொள்கிறார்கள் பெருமானாரை நேர்கொண்ட பார்வை யாருமே பார்ப்பதில்லை இதை பார்த்து கொள்ள வந்தவர் மனம் மாறி நாயகன் செல்லல்லா பழிவு செல்லும் இடத்திலே சென்று வாளை முன்னால் வைத்து அஸ்ரத் அல்லா இலாக இல்லல்லா அண்ணக்க ரசூலுல்லா உங்களின் நடைமுறை உங்கள் தோழர்களின் நடைமுறையை கண்டேன் நாயகமே நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்படி ஒரு தலைவரை பார்த்ததில்லை அஸ்ரத் அல்லா இலாக இல்லல்லா இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டா அதே வாளை எடுத்து கீழே வைத்த வாளை எடுத்து இப்பொழுது நீங்கள் போய் போர் செய்யுங்கள் என்றார்கள் சென்றார் சகிதானார் பெருமானார் நாயனார் சொன்னார்கள் ஒரு தொழுகை தொழுகவில்லை ஒரு நோன்பு வைக்கவில்லை ஒரு ஜக்காத் இல்லை ஹஜ் இல்லை எந்த அமலும் இல்லை சொர்க்கவாசி பெருமானாரின் அமலை பார்த்து எதிர்த்துவத்தை ஏற்றவர்களும் உண்டு பெருமானார் செல்லல்லா வடிவ செல்லத்தை ஊத மாதிரிகளின் தலைவன் பார்க்கிறார் முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டார் முகத்தை பார்த்தே முடிவு செய்கிறார் ஆனாலும் கூட இவருடைய கொடுக்கல் வாங்கல் இவர் பொறுமை எப்படி இருக்கிறது என்பதை சோதிப்பதற்காக நாயகத்துக்கு பக்கத்திலேயே உளவுத்துறை ஒன்று வந்து கொண்டிருக்கிறார் உளவாளிய மாதிரியே வந்துட்டு இருக்கிறார் பெருமானா அவளை செல்வடத்தில் ஒரு யாசகர் வந்து கேட்கிறார் ஏதாவது கொடுங்களே என்று கேட்கிற பொழுது நாயகத்திடத்தில் எதுவும் இல்லை உடனே இதை பயன்படுத்திக் கொண்டார் நாயகமே முகம்மதே நான் தருகிறேன் ரெண்டு மாசத்துக்கு பின்னாடி எனக்கு காசா தர வேணாம் எனக்கு பெருத்தம்பளமாக தாருங்கள் என்று ஒரு பெரிய தொகையை கொடுக்கிறார் நாயகம் அதிலிருந்து ஒரு பைசாவை கூட தன் பாக்கெட்ல வைக்கல அந்த பெரிய தொகையை எடுத்து அந்த யாசகம் கேட்டு வந்தவங்களுக்கு கொடுத்து விட்டாங்க ரெண்டு மாதத்திற்கு ரெண்டு நாள் இருக்கிறது ரெண்டு நாள் இருக்கிறது வருகிறா பெருமானார் நின்று கொண்டிருக்கிற பொழுது அருகிலே உமர் எல்லாம் இருக்கிறார்கள் சட்டை பிடிச்சிட்டார் பிடிச்சு சுருட்டி குறைசிகள் எப்பொழுதுமே வாக்குறுதிக்கு மாற்றம் செய்பவர்கள் எனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கொடுக்கவில்லையே இன்னும் இரண்டு நாள் பாக்கி இருக்கிறதப்பா அதெல்லாம் முடியாது நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள் என்று பெருமானாரை பார்த்து சொன்னால் பக்கத்தில் இருக்கிற உமரலி அல்லாவுக்கு எப்படி இருக்கும் உமரலி அலி அல்லாஹால் ரத்தம் குதிக்கிறது ஏனென்றால் அல்லாஹுவே சர்டிபிகேட் கொடுத்தவன் பெருமானார் உண்மையாளர் என்று பெருமானாரை பார்த்து இவர் ஒரு பொய்யர் இவர் ஒரு வாக்குறுதிக்கு மாறு செய்வர் என்று சொன்னால் பக்கத்தில் இருக்கிற உமர் ரவி அல்லாஹுவால் தாங்கிக் கொள்ள முடியுமா நெஞ்சு துடிக்கிறது பிடிச்சு தூக்கிட்டாங்க சட்டையை பிடிச்சு ஆளினுடைய கழுத்தை பிடிச்சு தூக்கிட்டாங்க பெருமானார் செல்லல்லா வலிவ செல்லவன் அவர்கள் எவ்வளவு பொறுமையானவர்கள் பெருமானார் செல்லல்லா வலிவ சொன்னார்கள் உமரே எனக்கு அவருக்கு உள்ள பிரச்சனை உமரே நீ அதில் தலையிடார் கடன் கொடுத்தவர் அவர் கடன் வாங்கியவன் நான் என்னை பற்றி பேசுவதற்கு கேட்பதற்கு அடிப்பதற்கு ஏற்றுவதற்கு அத்தனைக்கும் அவருக்கு உரிமை இருக்கிறது அதனால விட்டுவிடுங்க மரல்கள்லாம் விட்டதோடு மட்டுமல்லாமல் அவரை தொட்டதற்காக இருபது வசக் இருபது வசக் ஒரு வசக்குங்கிறது ஏறத்தாழ அறுபது ஷா ஒரு ஷாங்கிறது மூணு கிலோ எண்பது கிலோ ஒரு வசக்குங்க அவருக்கு கொடுக்கறதோட சேர்த்து பெருச்சம்பளம் இருபது வசக்கு நூத்தி எண்பது பெருக்கள் இருபது மூவாயிரத்தி அறுநூறு கிலோ சேர்த்து வேற ஏறத்தாழ ஒரு லாரி சரக்கு சேர்த்து கொடுன்னு சொல்றாங்க உமர் அலி ஒன்றும் பேசவில்லை அனைத்தும் கொடுக்க அவர் வாஞ்சிக் கொண்டு நேரம் பக்கத்தில் இருக்கிற தோட்டத்துல போய் ஒளி செய்து விட்டு வந்தார் உமர் அலி அழைத்தார் நீங்களே சாட்சியாக இருங்கள் அசத் அல்லா இலாக இல்லல்லா அன்னக்கு ரசூலுல்லா நான் நபியை பார்த்தேன் அவர் பொறுமையாளரா இல்லையா என்று சோதிப்பதற்காக வேண்டித்தான் இதை நான் செய்தேன் உண்மையிலேயே இவர்களை விட பொறுமையாளியை கண்டதில்லை எனவே இமான் கொண்டேன் அந்த நபியினுடைய பொறுமை இந்த உண்மத்தில் யாருக்காவது இருக்கிறதா பொறுமைக்கு முன்னுதாரணமாக இருந்த அந்த நாயகத்தின் வரலாற்றை பாருங்கள் நம்முடைய பொறுமையால் நாலு பேர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கலாம் இஸ்லாத்தை எட்டி வைக்கலாம் எத்தனை பேர்கள் சமூகத்தோடு கலந்திருக்கிற பொழுது பொறுமையாக இருந்து ஏகத்துவத்தை எடுத்துச் சொன்னவர்கள் எத்தனை பேர்கள் நம்ம இருக்கிறோம் என்று பார்க்கிறோம் பெருமானா செல்லல்லா பொலிவு செல்லும் அவர்களுடைய மன்னிப்பாள் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் பெருமானாரை வெட்ட வந்தவர் காபு துஹை பெருமானாரே கடைசியில உத்தரவு போட்டாங்க முழு சுகையரை எங்கு பார்த்தாலும் கத்தல் பண்ணி விடுங்கள் மாறு வேடத்தில் மாணவிக்கு முன்னாள் வந்து அமர்ந்து காபிபுனு ஜுஹேர் உங்களிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பீர்களா என்கிற பொழுது மாணவி செல்லல்லா ஒலிவசலம் சொன்னார்கள் என்னை விட பெரியவன் அல்லாதவே மன்னிக்க காத்திருக்கிற பொழுது நான் மன்னிக்க மாட்டேனா என்கிற பொழுது தன்னுடைய வேடத்தை கலைகிறார் அஷத் அல்லா இலாக இல்லல்லா அன்னக்க ரசூலுல்லா அண்ணலின் மன்னிப்பால் ஏகத்துவத்தை ஏற்றவர்கள் காபிபுனு ஜுஹேர் அண்ணலின் மன்னிப்பால் ஏகத்துவத்தை ஏற்றவர்கள் சஃப்வான் நாயக தோழர்களில் பல பேர்களை கொண்டு குவித்தவர் சஃப்வான் ஆளை பிடிச்சு வந்தாச்சு பத்தக மக்காவிலே என்னை கையிலே கொண்டு வந்த காரணத்தினால் நான் ஈமான் கொள்ளுவேன் என்றெல்லாம் நினைக்காதீர்கள் நீ ஈமான்லாம் கொள்ள வேணாம் உனக்கு உமரலி எல்லாம் அடைக்கலம் கொடுத்திருக்கிறாங்க நீங்க தாராளமா இருக்கலாம் உனை போர்க்களம் வருகிறது உனை போர்க்களத்திற்கு போகவில்லை உனையினுடைய கனிமத் பொருட்கள் வருகிறது அதை அந்த சஃப்வான் பார்த்து கொண்டே இருக்கிறார் போருக்கு போகல இஸ்லாத்துக்கு வரல ஆனா கனிமத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார் நபிகள் பெருமானார் செல்லல்லா பழிவசலம் சொன்னார்கள் சஃப்வான் உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்க சஃப்வான் உன்னை நான் மன்னித்ததோடு மட்டுமல்லாமல் சஃப்வான் உனக்கு எவ்வளவு தேவையோ நீ எடுத்தது போக மத்ததை நான் முஸ்லிம்களுக்கு பிரித்துக் கொடுக்கிறேன் என்று சொன்ன உன்ன சஃப்வானினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் கதகட என்று ஓடுகிறது நாங்கவே மன்னிப்பதே பெரிய பாக்கியம் ஏனென்றால் இந்த கரங்களால் எத்தனை இவர்களை கொண்டு குவித்திருக்கிறேன் தெரியுமா இந்த கரங்களால் எத்தனை பேர்களை அழித்திருக்கிறேன் ஆகவே ஏகத்துவத்தை ஏற்று சொர்க்கவாசிகளாக இருந்து உங்களை பின்பற்றி நடந்த அந்த சகாபாக்களை கொண்டு குவித்த இந்த கரங்கள் என்னை கொன்றாலும் பல முறை கொன்றாலும் நாயகமே அதற்கு தகுதி பெற்றவன் நான் ஆனால் என்னை மன்னித்ததோடு உனக்கு எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொள் என்றால் உங்களை விட சிறந்த தலைவரை நான் கண்டதில்லை நாயகமே என்று சொல்லி பெருமானார் செல்லல்லா பொழிவு செல்லத்தை கட்டி அணைக்கிறார் நாயகத்தினுடைய மன்னிப்பால் கொடுத்தலால் ஏகத்துவத்தை ஏற்றுவர்களும் சமூகத்தில் சைவத்தி உஸ்மான் நபிகள் பெருமானாக்கள் செல்லல்லா வெட்டுவதற்காக உது பொருட்களத்தில் வாழை தூக்கி கழுத்து வரை கொண்டு சென்றவர் செய்வத்து உஸ்மான் பெருமானாரை கொள்ளுகிற ஆற்றல் உலகத்தில் யாருக்குமே கிடையாது சைவத்திபுன் உஸ்மான் கழுத்து வரைக்கும் சொன்ன உடனே ஜிப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நாயகத்தை திருப்பி விட்டாங்க பெருமானார் செல்லல்லா வடிவச்சலம் பார்க்கிறார்கள் கழுத்துக்கு மேலே வாள் இருக்கிறது தலைக்கு மேலே வாள் இருக்கிறது வாளோடு நின்று கொண்டிருக்கிறார் நாயகம் செல்லல்லா வடிவச்சலம் நெஞ்சிலே கரம் வைத்தார்களா சைபத்து உஸ்மானினுடைய நெஞ்சிலே கரம் வைத்தார்கள் உடனே அந்த வாழ் தானாக கீழே விழுந்தது அவரை அறியாமல் உதத்திலிருந்து வார்த்தை வந்தது அல்லா இதாக இல்லம்மா அன்னக்கு ரசூல்லா நாயகத்தினுடைய கரத்திலிருந்து ஈமாவின் போல உள்ளே சென்றது அபு மஹதூரா வாங்கி கடமையாக்கப்பட்டவர்களில் ஒருவர் அபு மஹதூரா அவர்களின் தலையிலே பெருமானார் செல்லல்லா பணிவச்சலம் கை வைத்து வாங்கு சொல் என்றார்கள் உடனே தலைக்குள்ளிருந்து ஏகத்துவம் இறங்கியது அஷத் அல்லா இலாக இல்லல்லா அன்னக்கர சொல்லா பெருமானாரின் மார்க்க பிரச்சாரம் அமல்களாலும் தொடர்ந்தது அதோடு நிக்கல நேரடியான தாவா பெருமானார் செல்லல்லா படிவ செல்லும் எதிரிகளை சந்தித்து முதல் முதலிலே இக்கரா என்ற வசனம் இறங்குகிற பொழுது தன்னை நபி என்று அல்லாஹு பிரகடனப்படுத்திய பொழுது நேர போனாங்க பெருமானார் செல்லல்லா குறைவச்சலம் தன்னுடைய சொந்தங்களை அழைக்கிறார்கள் கெட் ஆஃப் கதை இன்னைக்கு உலகத்தில் நடக்கிறது எல்லோரையும் ஒன்று சேர்த்து சொந்த பந்தங்கள் எல்லாம் படிச்ச எல்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து தங்களுக்குள்ளே கருத்து பரிமாற்றம் செய்து கொள்வார்கள் இதை போன்று ஒரு கெட் ஆஃப் கதர் பெருமானார் ஏற்பாடு செய்கிறார்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தார்கள் பெருமானார் செல்லல்லா பொழிவ செல்லும் இந்த மலைக்கு பின்னால் ஒரு எதிர் இருக்கிறான் உங்களை தாக்க வருகிறான் என்றால் நீங்கள் நம்புவீர்களா நாயகமே வாழ்க்கையில் பொய் சொல்லாதவர் கண்டிப்பாக நம்புவோம் அப்படியானால் அல்லாஹினுடைய எதிரி சைத்தானின் படிகள் வருகிறது நீங்கள் என்னை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள் எல்லோரும் மௌனமாக இருக்கிறார்கள் அபூலகம் மட்டும் சொல்ல சொன்ன வார்த்தை தப்பந்தக்காரி ஆதா ஜமனத்தனா நாசமா போனவரே இதற்காகத்தான் என்னை அழைத்தாயா என்ற ஒரு வார்த்தையை கேட்டுவிட்டார் நாசமா போனவரே அல்லாஹுவால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை தப்பத்தியதா அவிடர் என் நபியை பார்த்து நீ சொன்னாயா உன் கரம் நாசமாக உன் கரம் நாசமாக கியாமத்து நாள் வரை அத்தனை பேர்களும் ஓத வேண்டும் உன்னை பற்றி தெரிய வேண்டும் என்று உடனே அல்லா கண்டிக்கிறானே அடுத்தும் தன்னுடைய சமுதாயத்தை அழைக்கிறார்கள் தன்னுடைய தோழர்களை கூட்டுகிறார்கள் எழுத்துவத்தை எழுத்துச் சொல்கிறார்கள் யாரும் ஏற்கவில்லை ஒரே ஒரு பெண்மணி சபியா சபியா மட்டும் எழுத்துச் சொல்கிறார்கள் அபூலகம் கல்லால் எரிகிறான் பெருமானார் சொல்ல சொல்ல கல்லால் எரிகிறான் சபியா சொன்னார்கள் அன்புக்குரிய அபூலகமே அன்புக்குரிய அபூலகமே பெருமானாரினுடைய முகம்மதின் சிறிய தந்தையே அபூலகமே உனக்கு இரக்கம் இருக்கிறதா ஈவு இருக்கிறதா உன் சகோதரனின் மகனப்பா உன் சகோதரனின் மகன் நீ பாதிரிகள் சொல்லி கேள்விப்பட்டதில்லையா காகின்கள் சூனியக்காரர்கள் சொல்லி கேள்விப்பட்டதில்லையா சூழ்ச்சிக்காரர்கள் சொல்லி கேள்விப்பட்டதில்லையா அப்துல் முத்தலிவின் குடும்பத்திலிருந்து ஒரு நபி வருவார் என்று கேள்விப்பட்டதில்லையா அந்த நபி அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் நீ ஏற்க மறுக்கிறாயா என்று அந்த கூட்டத்திலேயே சொல்லி ஏகத்துவத்தை ஏற்றவர்கள் தான் சஃபியா ஒரு வீரவங்கை ஒரு பெண்மணி எண்ணிப்பார்கள் ஏகத்துவத்தை பெருமானார் நேரடியாக சொல்லுகிற பொழுது பல சுரத்தே சூரத்தை ராஃபர் பெருமானார் செல்லல்லாக அலிவ செல்ல மன்னவர்கள் மஸ்ஜிதுல் அராமிலே ஓதி காட்டுகிறார்கள் சுரத்தை ராசர் ஓதி காட்டினால் வழிது முன் முகீரா இவருக்கு அரபுகளிடத்தில் பேர் ரைஹானத்தே குறை ரைஹான் மலர்கள் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் ரோஜா பூவுக்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதை ரைஹானுக்கு அரபுலகத்தில் மலர்களின் ராஜா ரைஹான் குறைசிகளின் ராஜா வழி இந்த வலீது முன் முகைரா பெருமானார் இந்த சூறாவை ஓதுவதை கேட்டு மெய் மறந்து இந்த லஹூல அலாவா இந்த அலைகில தலாவா அலாவு முஸ்பிரா அஸ்படுகும் வார்த்தை மகாத கோடு பச இந்த ஹுயால வலாயுலானி என்ன வார்த்தை மனித சொல்லி அல்ல எந்த பகுதிகளை பார்த்தாலும் சுவையாக இருக்கிறது என்று பயந்து போய் இடத்திலே வந்து சொல்லுகிறார் இவரை யாராலும் வெற்றி கொள்ள முடியாது போல் தெரிகிறது ஒருவர் இந்த முகம்மது சூரத்தை காபிரை ஓதினார் நான் கேட்டேன் அவருக்கு நிகராக யாரும் வர முடியாது என்று சொல்ல இந்த அபூஜகில் இந்த அபூஜகில் அபுல் ஹிக்கம் என்று அவர்களால் அழைக்கப்பட்ட அபூஜகில் மாற்றுகிறான் வலிதுபுணு முகீராவை அவரிடத்திலே நான் பேசி ஜெயிக்கிறேன் பார் என்று சொல்லி முத்துபாவை அழைக்கப்படுகிறது முத்துபாவை தாரு நதுவாவிலிருந்து முத்துபா அழைக்கப்படுகிறார் யார் அந்த குத்துபா மூன்று சக்திகளை கொண்டவன் குத்துபா காண ஜோதிட துறையில ஜோதிட துறையிலே அவனுக்கு நிகரானவர்கள் அலுவலகத்தில் இல்லை இரண்டாவது துறை சாகியம் சூனிய துறை பிரிக்கிறதுக்கு ஒப்பான் சேர்க்கிறதுக்கு ஒப்பான் உத்துமா சிகிர் வைத்து விட்டார் சூனியம் வைத்து விட்டார் சொல்லியே வைப்பான் நான் உனக்கு சூனியம் வைக்கிறேன் இதை எந்த சூன்யக்காரரை கொண்டு நீ அவிழ்க்க முடியுமோ அவிழ்த்துப்பா என்று சொல்லியே வைக்கிற ஆற்றல் படைத்தவன் ஒத்துவா அவனிடத்தில் இருந்த பெரிய திறமை கவிப்புடன் அவனுக்கு நிகராக கவி படிப்பதற்கு அரபுலகத்திலே ஆள் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு கவிப்புடன் மூன்று திறமைகளும் சேர்ந்திருக்கிற ஒத்துபாவை தேர்வு செய்கிறார் உனக்கு என்ன செலவானாலும் நான் கொடுக்கிறேன் செந்நிற ஒட்டகைகள் அட்வான்ஸாக பத்து வைத்துக் முகம்மதிடத்திலே செய் உன்னுடைய சூனியத்தை பயன்படுத்தி உன்னுடைய ஜோதிடத்தை பயன்படுத்தி உன்னுடைய கவித்திறமையை பயன்படுத்தி ஆனால் முகம்மதை வென்று வர வேண்டும் முகம்மதை வென்று வர வேண்டும் போய்க்கலாம் முத்துபா செல்லுகிறார் நாயகம் செல்லல்லா வலிவு செல்லம் அவர்களை சந்திக்கிறார் சந்தித்து உத்துபா பேசுவான் உங்களை விட அப்துல் முத்தலி சிறந்தவரா இல்லையா பெருமானார் மௌனமாக இருக்கிறார் அப்துல் முத்தலி சிறந்தவர் என்று சொன்னார் அவர் வணங்கிய கடவுளை நீ வணங்க வேண்டியதுதானே அவர் இருந்த வாழ்க்கைப்படி நீ நடக்க வேண்டியது நானே முகம்மதே என்று பெருமானாருக்கு உபதேசம் ஒன்றும் பேசவில்லை பெருமானாருக்கு பொருள் ஆசை ஊட்டப்படுகிறது பெருமானார் மயங்கவில்லை பெருமானாருக்கு பெண் ஆசை ஊட்டப்படுகிறது மயங்கவில்லை பெருமானார் செல்லல்லா ஒலிபத்திலத்திற்கு நிறைய ஆசைகள் ஊட்டப்படுகிறது பெருமானார் மயங்கவில்லை குமான் நபிகள் கோமான் செல்லல்லா அழிவு செல்லம் அன்னவர்கள் சூறாவை ஓதி காட்டுகிறார்கள் ஆமீமை பெருமானார் ஓதி காட்டுகிறார்கள் ஓதி காட்டிவிட்டு அங்கே ஒரு வச்சனம் வருகிறது அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான் நாயகமே சொல்லிவிடுங்கள் நீங்கள் சொல்லுகிற சொல்லை யாராவது புறக்கணித்தால் அவர்களுக்கு ஆதி சமூக கூட்டத்தாருக்கு விழுந்த இடி விழுகும் என்று சொல்லிவிடுங்கள் பயந்து போயிட்டான் ஏனென்றால் வாழ்க்கையில் முகம்மது பொய் சொன்னதில்லை என்று அவனுக்கு நன்றாக தெரியும் முகம்மது சொல்லிவிட்டார் உத்துப வீட்டில் இடி விழுகும் என்றால் கண்டிப்பாக விழுந்து விடும் என்று உத்துபாவுக்கு தெரிவிடும் வேண்டாம் வேண்டாம் என்று புறப்பட்டு ஓடி விழுகிறார் ஓடி வருவதை பார்த்து ஓடி வந்தா எல்லாம் நினைப்பாங்க வெற்றி கொண்டு விட்டார் என்று நினைத்துக் கொண்டு அபூஜையில் கடுமையான மரியாதை அவருக்கு அவன் கேட்காமலேயே உத்துபா கேட்காமலேயே எல்லாம் கொடுக்கப்படுகிறதே எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டாரு பாபா உத்துபா எல்லாத்தையும் சாப்பிட்டதுக்கு பின்னாடி சொன்னாரு இடி விழுந்துரும் சொல்றாரு அவர் இவனுக்கு இடி விழுந்துருச்சு அபூஜகளுக்கு இடி விழுந்தது அத்தனை வாங்கிட்டு இப்படி சொல்றியப்பா இடி விழுந்தது சொன்னார் உத்துபா முகம்மது வாழ்க்கையில் போய் சொன்னதில்லை முகம்மதின் வார்த்தைகள் மனிதர்களின் வார்த்தையும் இல்லை முகம்மது சொல்வதை கேட்டு நடங்கள் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார் ஆனால் ஈமானுடைய தொஃபிக் அவருக்கும் கிடைக்கும் பெருமானார் நேரடி ஏகத்துவத்தை சொல்லியும் ஏற்காதவர்கள் சமூகத்தில் இருந்தார்கள் காபத்துல்லாவிட பெருமானார் செல்லல்லா ஒளி வசலம் தபாப் செய்து கொண்டிருக்கிற பொழுது நான்கு பேர்கள் நான்கு தலைவர்கள் வந்து பெருமானார் இடத்திலே ஏகத்துவத்தை பற்றி தானே கேட்கிறார்கள் பெருமானார் எடுத்துச் சொல்கிறார்கள் அல்லாவை கொண்டு இணை வைக்கக்கூடாது திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது குறை செய்யக்கூடாது பெற்றோர்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று அந்த பைகத்தின் வார்த்தைகளை பெருமானார் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அஸ்வதி அப்துல் முத்தலி என்ற கயவனம் வலீது முன் முகீரா உமையத்தி முன் ஹலப் ஆசிபுன் வாயு நான்கு பேர்களும் சொன்னார்களா முகம்மதே அந்த பிரச்சனையெல்லாம் வேணாம் நம்ம வீட்டுல இந்த கடைகள் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா கொஞ்சம் ரெண்டு பேரும் பாதி பாதியா போட்டுக்குவோம் கடை விற்பாரு நாலு லட்சம் ரூபான்னு சொல்லுவாரு இவரு மூணு லட்சம் ரூபாய் கேட்பாரு நடுவில் இருக்கிறவர் சொல்லுவாரு உனக்கு வேணாம் உனக்கு வேணாம் ஒரு மூன்றையா பார்த்து போடுங்க இப்படி சொல்ற பழக்கம் நம்மள்கிட்ட உண்டு உனக்கு வேணாம் உனக்கு வேணாம் இந்த நாலு பேர் சேர்ந்து சொன்னானுங்க முகமது உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம் ஒரு வருஷம் உங்க அல்லாவை வணங்குவோம் ஒரு வருஷம் நீங்க எங்க அல்லாவை வணங்கு எங்க லாத்து உசாவை வணங்குவோம் ஒரு வருஷம் உங்கிறப்பு ஒரு வருஷம் எங்கிறப்பு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க இப்பதான் அல்லாஹ் வசனத்தை இறங்குகிறான் புள்ளியா அஜிபில் காஃபிரும் லா ஆபுது மாத்த நீங்கள் வணங்குகிற தெய்வங்களை ஒரு காலம் நான் வணங்க மாட்டேன் லக்கும் தீனுக்கும் வழியது உங்கள் மார்க்கம் உங்களுக்கு எங்கள் மார்க்கம் எங்களுக்கு என்று பெருமானார் செல்லல்லா பொலிவு செல்லவண்ணவர்கள் சொல்லிவிட்டு வந்த வரலாறுகளும் குரானுக்குள் இடம்பெற்றிருக்கிறார் இதையெல்லாம் விட சோகமாக பெருமானா செல்லல்லா பொலிவு செல்லும் நேரடி ஏகத்துவ அழைப்புக்காக தாய் மாநகரத்திலே பெருமானார் காலடி வைக்கிறார்களே பெருமானார் கண்ட கனவு தாய்ப்புக்கு செல்ல வேண்டும் தாயுக்குள் இருக்கிற அத்தனை வேர்களையும் சொர்க்கவாசியாக மாற்ற வேண்டும் ஏனென்றால் சொர்க்க பூமி அது நல்ல விளைச்சல் கொண்ட பூமி அது பாலைவன பகுதிகளே சொர்க்க பூமியாக இருக்கிற இந்த மக்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து பூமான் நபிகள் கோமான் செல்லல்லா ஒளிவ செல்லம் தாய்க்குள்ளே காலடி வைக்கிற பொழுது கண்மணி நாயகம் அழுது அழுது அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சி விட்டு புறப்படுகிறார்கள் தாய்க்குள்ளே சகீப் கபீலா தான் உயர்ந்த கபீலா அந்த கபீலாவினுடைய தலைவர்கள் மூன்று பேர் அண்ணன் தம்பி மூணு பேரும் தான் தலைவராக இருந்தார்கள் அத்தை அலி ஜலீல் மஸ்ஊத் ஹபி என்ற மூன்று தலைவர்கள் இந்த மூன்று தலைவர்களையும் போய் பெருமானார் செல்லல்லா அலைவர் செல்லம் சந்திக்கிறார்கள் அதில் ஒரு தலைவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஏகத்துவத்தை பெருமானார் இந்த மார்க்க பிரச்சாரத்தை எடுத்து சொல்லுகிற பொழுது நீ மட்டும் ரசூலாக இருந்தால் காபாவின் திரையையே நான் கிழித்து விடுவேன் உனக்கு என்ன தள்ளி இருக்கிறது ரசூலுக்கு என்று கேட்கிறார் பெருமானார் செல்லல்லா பொலிவு செல்லும் கவலையான முகத்தோடு அவருடைய தம்பியை சந்திக்கிறார்கள் சந்தித்து ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுகிற பொழுது ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுகிற பொழுது அல்லாவுக்கு வேறு ஆளு கிடைக்கவில்லையா உன்னைத்தான் ரசூலாக அனுப்ப வேண்டுமா எங்களை போன்று பெரும் பெரும் கபீலாக்காரர்கள் இருக்கிறார்களே அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு உண்மையா அனுப்பி இருக்கிறான் Um drama dele. சகோதரனை சந்தித்து அல்லாஹை அழைக்கிற பொழுது அந்த சகோதரன் மட்டும் சொன்னார் உங்களை நான் உண்மைப்படுத்தவும் முடியாது பொய்ப்படுத்தவும் முடியாது உண்மையான ரசூலாக இருந்தால் உண்மையான ரசூலாக இருந்தால் உங்களை ஏசினால் எனக்கு குற்றம் வரும் நீங்கள் பொய்யராக இருந்தால் உங்களிடத்தில் பேசுவதிலேயே எனக்கு அர்த்தம் இல்லை என்னை போன்ற உயர்ந்தவர்கள் உன்னிடத்தில் பேசுவதே வீண் நீங்கள் புறப்பட்டு விடுங்கள் என்று சொல்லி அனுப்ப அதோடு மட்டுமல்லாமல் அந்த இரண்டு மூத்த சகோதரர்களும் வழியிலே ஆட்களை நிப்பாட்டி கண்மணி நாயகம் சந்தோஷம் அலைவு செல்லம் என்னவர்கள் நடக்கிற பொழுது பெருமானார் செல்லல்லாஹு அலைவு செல்லத்தை கேளியும் கிண்டலும் செய்யும் முகமாக கல்லால் எரியப்படுகிறது பெருமானார் செல்லல்லாஹு அலைவு செல்லம் கரத்தை பிடித்துக் கொண்டு சைதிமுனு ஹாரித்தா அலியல்லாஹுவினுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு செல்லுகிற பொழுது பெருமானாரின் வேலையிலே கல் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அந்த சிறுவர் செய்திமுனு ஹாரித்தா சுற்றி சுற்றி வருகிறார் சுற்றி சுற்றி வருகிறார் பெருமானாரை சுற்றி சுற்றி வருகிறார் கல்லால் அடிக்கப்படுகிறது பெருமானார் செல்லல்லா அலைவு செல்லம் அவர்களுக்கு வந்த கல் செய்திமுனு ஹாரிதாவின் அல்லாவின் மண்டையை உடைக்கிறது பயங்கி விடுகிறார் பெருமானார் செல்லல்லா படிவ செல்லம் நெஞ்சிலே செய்துமன காரிதாவை போட்டுக்கொண்டு சிறுவரை போட்டுக்கொண்டு ஏனப்பா எனக்கு வந்த துன்பம் உனக்குமா வர வேண்டும் என்று பெருமானார் செல்லல்லா படிவ செல்லம் கலங்கி அழுகிறார்கள் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏற்றுகிறார்கள் யாழ்லா தாய்ப்பாசிகள் அத்தனை பேர்களும் ஏகத்துவத்தை ஏற்க வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் தாய்ப்பாசிகள் எனக்கு கொடுத்த தொல்லையை தப்பே நீ பார்க்கவில்லையா ரப்பே நீ பார்க்கவில்லையா பெருமானாரின் கண்களில் இருந்து கண்ணீர் வருவதையே அல்லாஹுவால் தாங்கிக் கொள்ள முடியாது பெருமானாரின் உடம்பிலிருந்து செந்நீர் வந்தார் செந்நீர் வந்தார் ஒரு மலக்கு வரவில்லை வரலாறுகளை புரட்டுங்கள் நான்கு அதிபதிகளும் மொத்தமாக இருந்திருந்தார் மீக்காயில் இஸ்ராஃபில் இஸ்ராயில் அத்தனை நாயகமே அனுமதி கொடுங்கள் ஊரை தலகளது அகப்புறத்தை அழித்து விடுகிறோம் அனுமதி கொடுங்க இந்த ஊர் உங்களுக்கு வேண்டாம் நாயகத்தை விட இறக்க படைத்தவர்கள் யார் இருக்க முடியும் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்காவிட்டார்கள் இவர்கள் சந்ததிக்கிறப்பே நீ இஸ்லாத்தின் வாய்ப்பை கொடுப்பாய் அல்லவா என்று பெருமானார் கேட்டுவிட்டு ஒரு மரத்தடியிலே தொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஊரிலும் ஒரு இரக்கமுள்ள மனிதன் இருந்தார் அந்த ஊரிலும் ஒரு இலக்கு மட்டும் எடுத்து இருக்கிறார் ரிஃபா கபீலாவை சேர்ந்த இரண்டு சகோதரர்கள் ஏகத்துவத்தை ஏற்கவில்லை என்றாலும் கொஞ்சம் பழங்களை கொடுத்து துத்தாஸ் என்ற அடிமை இடத்திலே பழங்களை கொடுத்து பசியோடு இருக்கிறார் பாவம் அடிவிட்டு கிடக்கிறார் அவருக்கு கொண்டு போய் கொடுங்கள் என்று கொடுக்க அந்த பழங்களை எடுத்து பெருமானார் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுகிறார் உத்தாஸ் என்ற அடிமை பார்த்துக் கொண்டே இருக்கிறார் பெருமானார் மண்ணழுத்த நீ யாரப்பா என்று கேட்கிறார்கள் நான் தான் உத்தாஸ் அந்த ரிஃபாவினுடைய அடிமைகளில் ஒரு ஆள் உத்தாஸ் என்று சொல்ல பெருமானார் அவரை பார்த்து கேட்கிறார்கள் நீ யூனுஸ் சிலை இஸ்லாத்தின் ஊரை சார்ந்தவராயிற்று நைடுவாவை சார்ந்தவராகிற்று இங்கு நீ கடத்தி வரப்பட்டு இங்கு அடிமையாக விற்கப்பட்டிருக்கிறாயே என்று யூனுஸ் சிலை இஸ்லாத்தினுடைய வரலாறுகள் ஜாதகம் அவர்கள் மீன்வைட்டுக்குள்ளே போனது வந்தது அத்தனையும் சொன்னார்கள் பெருமானார் காலி வழியிலே விழுந்து விட்டார் உத்தாஸ் உணவு கொடுக்க வந்த உத்தாஸ் காலை முத்து விடுகிறார் கையை முத்து விடுகிறார் நெட்டியை முத்து விடுகிறார் உங்களை ஆடித்தார்கள் உங்களை ஆடித்தார்கள் அஷத் அல்லா இலாக இல்லல்லா அண்ணுக்கு ரசூலுல்லா என்று ஒரு அடிமைதான் முதலில் தாயிபில் இஸ்லாத்தை மனதால் ஏற்றி நாவால் ஒழிந்தவர் முத்தாஸ் பெருமானாருக்கு இவர் கடுகளவு சந்தோஷம் ஆனாலும் நாயகத்தினுடைய கவலையை தீர்க்கிற பொறுப்பு அல்லாஹுவை சார்ந்ததல்லவா கடுமையான கவலையில் பெருமானார் ஓதிக்கொண்டிருக்கிற பொழுது பெருமானாருக்கு எப்பொழுது கவலை வந்தாலும் கவலையை தீர்ப்பது இறை வசனங்கள் தான் புராண போத ஜின்களிலிருந்து ஒரு கூட்டம் வந்தது என்ற ஜின்னின் தலைமையிலே ஒரு கூட்டம் வருகிறது இந்த கூட்டம் ஒன்பது பேர்களை கொண்ட குழு வந்தது பெருமானார் செல்லல்லாஹு செல்லும் இடத்திலே சென்றது நாங்கள் இஸ்லாத்தை ஏற்கிறோம் மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நாயகமே நாங்கள் ஏற்கிறோம் என்று அந்த குழு குரானினுடைய வச்சனத்தை கேட்டு இஸ்லாத்தை ஏற்றது வரலாறு சொல்லும் குரான் சொல்கிறது உமர் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாஹி தலாலியினுடைய காலத்திலே அவர்கள் மக்காவுக்கு செல்லுகிற பொழுது பயணத்திலே ஒரு பாம்பு செத்து கிடக்கிறது உமர் அப்துல் அஜீஸ் அவர்கள் தீர்க்கமான ஞானம் கொண்டவர்கள் இந்த பாம்புக்கு கபன் தப்பன்லாம் செய்ய இந்த பாம்புக்கு கபன் தப்பன் செய்யுங்கள் துணியை போட்டு அடக்கம் பண்ணுங்க துணியை சுத்தி எல்லாம் அடக்கம் செய்கிறார்கள் ஒரு ஆத்திபின் சத்தம் எல்லோரும் கேட்கிறார்கள் சாரிக் அல்லாஹ் உங்களுக்கு ரமத்து செய்து விட்டார் நான் சொல்ல கேட்டிருக்கிறேன் நாயகம் சொல்ல கேட்டிருக்கிறேன் உம்மத்தி முகம்மதியாவில் சிறந்தவர் தான் உன்னை அடக்கம் பண்ணுவார் என்று சொல்ல கேட்டிருக்கிறேன் என்று ஒரு சத்தம் மட்டும் கேட்கிறது ரஹமத்தல்லா மன்னத்தை அல்லா உங்களுக்கு ரமச்சிவான் நீங்கள் யார் என்று உமரும் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லா கேட்கிற பொழுது அப்பொழுது சொன்னலாம் நானும் ஒரு ஜின் தான் பெருமானாரை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் தாயிப்பிலே ஒன்பது பேர்கள் அதில் ஏழு பேர்கள் மரணித்து விட்டார்கள் ரெண்டு பேர்கள் அதில் ஒருவர் சாரி அவரும் மௌத்தாகி விட்டார் நான் ஒருவர் தான் பாக்தியாக இருக்கிறேன் என்று அந்த ஜின் சொல்லிவிட்டு சென்ற வரலாறுகளை பார்க்க முடிகிறது அப்துல்லாஹின் மசூத் ரவி அல்லாஹுத்தான் அறிவிக்கிறார்கள் அப்துல்லாஹிபின் மஸ்பூத் அவர்கள் தன்னுடைய பயணக்குழுவோடு செல்லுகிற பொழுது அங்கேயும் ஒரு பாம்பு இருக்கிறது அது இறந்து கிடக்கிறது அதை அடக்கம் செய்கிறார்கள் காரணம் பெருமானா ஜின்னுக்கு பாடம் நடத்த போகும்போது அப்துல்லாஹிபின் மஸ்பூத் ரலியல்லாஹு தான் அழைத்து செல்வார்கள் என்று புகாரி சொல்லும் மனிதர்களுக்கு மட்டும் பாடம் நடத்தல ஜின்களுக்கும் மார்க்க பிரச்சாரம் செய்தவர்கள் மாணவி சல்லாஹ் செல்லும் அந்த பாம்பை எடுத்து அடக்கம் பண்ணுகிறார்கள் அப்பொழுது இரண்டு பெண்மணிகள் பேசிக்கொண்டு சென்றார்களாம் ஜப்பாரே உனக்கு நல்ல சுபசோபனம் தான் நல்ல சுபசோபனம் தான் என்று இரண்டு பெண்கள் பேசிக்கொண்டு சென்றார்கள் அப்துல்லா பின் மசூத் அலி அல்லா முத்தாலா விடுத்து கேட்டார்களாம் நீங்கள் யாரம்மா நாங்கள் ஜின் இனத்தை சேர்ந்தவர்கள் ஜப்பார் என்பவர் ரசூல் சல்லா வலிவசலத்தினுடைய காலத்திலே தாயிப்பிலே ரசூலை பின்பற்றி ஈமான் பட்டவர் அவர் வபாத்தாக இருக்கிறார் என்று அவர்கள் சொல்லிவிட்டு சென்ற செய்தியும் அதே நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குமார் நபிகள் கோமான் சல்லுல்லா அலிக செல்லமன் அவர்கள் அங்கும் சென்று மார்க்க பிரச்சாரம் தாய்ப்பிலை செய்தார்கள் ஜின்கள் ஏற்றார்கள் முத்தாஸ் ஏற்றார்கள் வேறு யாரும் ஏற்கவில்லை ஆனால் பெருமானாரின் துவாவால் பின்னால் அல்லா ஜல்ல சானபுத்தலா தாய்க்கு இன்றைக்கு எவ்வளவு புனிதமான ஊராக மாறியிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே அதே நேரத்திலே பெருமானார் நேரடியாக சென்று ஏகத்துவத்தை ஏற்றவர்களும் உண்டு நேரடியாக பெருமானார் சொல்லி ஏகத்துவத்தை ஏற்றவர்களும் உண்டு நசாராக்கள் இருபது பேர் சேர்ந்த கபீலா அந்த கபீலாவுக்கு பெருமானார் செல்லுகிறார்கள் ஏகத்துவத்தை சொல்லுகிறார்கள் மரியமலை இஸ்லாத்தை சொல்லுகிறார்கள் ஈசாடை இஸ்லாத்தினுடைய பிறப்பிறப்பை சொல்லுகிறார்கள் இருபது பேர்களும் ஏகத்துவத்தை ஏற்றார்கள் என்ற வரலாறும் அதீசு நூட்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெருமானாரும் அபுபக்கர் சித்திக் ரலி அல்லாஹுத்தலா இரண்டு பேர்களும் சேர்ந்து செல்கிறார்கள் பெருமானார் அபுபக்கர் சித்திக் ரலி அல்லாஹுத்தலா சைபானி குரு சாடபா ரலி அல்லாஹுத்தலாவினுடைய கபீலா சைபானி குரு சாடபா இப்படி ஒரு கபீலா இந்த கபீலாவிலே அபுபக்கர் ரலி அல்லாஹுத்தலா அஸ்லாம் அழைக்கும் என்று சொல்கிறார்கள் உடனே அழைக்கும் சலாம் என்று சொல்ல பெருமானார் வருகிறார்கள் முகமது வருகிறார்கள் உள்ளே பெருமானார் புலிவு குலிவசலம் சென்றார்கள் ஏகத்துவத்தை சொல்லுகிறார்கள் ஏறத்தாழ எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்த அந்த கபீரா அதிலே மஃப்ரூக் என்ற ஒரு தலைவர் பயங்கர அறிவாளி மஃப்ரூக் என்ற தலைவர் இந்த தலைவரிடத்திலே பெருமானார் வலிவு அலிவசலம் என்பவர்கள் அல்லாஹை பற்றியும் ரசூலை பற்றியும் எடுத்துச் சொல்லுகிற பொழுது அத்தனை பேர்களும் ஏகத்துவத்தை ஏற்றார்கள் என்ற வரலாறையும் பார்க்கிறோம் ஏகத்துவத்தை சொல்லி ஏற்றவர்கள் ஏற்றம் பெற்றார்கள் இந்த வரலாறுகளை பார்க்கிறோம் மூன்றாவது படித்தரமாக நாம் பார்க்கிற பொழுது சில பேர்கள் கேள்வி கேள்வி கேட்டு பெருமானார் செலல்லா குடிவசனம் பதில் சொல்லி இந்த பிரச்சாரத்தின் மூலமாகவும் ஏகத்துவத்தை ஏற்றிருக்கிறார்கள் ஆமிரி கபீலா ஆமிரி கபீலாவிலே ஒரு கிழவன் நாயகத்தில் வந்தார் குச்சி ஊண்டிட்டு வர்ற வரும்போதே தள்ளாடி தள்ளாடி வருகிறார் குச்சி ஊண்டி வருகிறார் வந்து ரெண்டே ரெண்டு தான் பெருமானார் இடத்துல கேட்டார் ரெண்டு கேள்வி கேட்டார் ஒன்று மா பத் புக் மா ஹக்கீக்கத்து கோல் உங்களுடைய உற்பத்தி எப்படி நீங்கள் எப்படி தோன்றினீர்கள் நீங்க என்ன சொல்ல வர்றீங்க இந்த ரெண்டை மட்டும் சொல்லுங்க போ பெருமனா சதந்தா பொலிவசரம் சொன்னார்கள் தங்களுடைய உற்பத்தியை பற்றி சொல்லுகிறார்கள் அல்லா ஜல சாணமுத்தாலா தன்னுடைய நூறால் என்னை படைத்தார் ஆரம்ப ஹிஸ்டியிலிருந்து சொல்றாங்க முதல் முதலில் அல்லாஹ் என்னுடைய நூறைத்தான் படைத்தார் மாறி மாறி மாறி மாறி ஆமினாவின் வயிற்றுக்குள்ளே வந்தது ஆமினா ஒரு கனவு கண்டார்கள் அந்த கனவிலே ஆமினாவின் வயிற்றிலிருந்து என் தாயின் வயிற்றிலிருந்து ஒரு வெளிச்சம் வெளியேறி வானம் முழுவதையும் அடைத்துக் கொண்டது அல்லாஹ் என்னை பிரகாசமாக இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் தன்னுடைய இஸ்தியை சொல்லுகிறார்கள் ரெண்டு வயதாக பான்குடி பருவத்திலே என்னை எடுத்துச் சென்றதால் அலிமா சாதியாவினுடைய ஆடுகளில் வரக்கத்து ஏற்பட்டது குடும்பத்தில் வரக்கத்து ஏற்பட்டது ரெண்டு வயதிலே எனக்கு ஆபரேஷன் செய்யப்பட்டு நூறா என்னுடைய உள்ளத்தை நிரப்பப்பட்டிருக்கிறது இருக்கிறது தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வருகிறார்கள் போதும் போதும் நிறுத்துங்கள் மா ஹக்கீக்கத்து கோழி நீங்கள் என்னதான் சொல்ல வருகிறீர்கள் என்று கேட்க பெருமானார் சதல்லா பொலிவு செல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்கள் அல்லாஹ் அல்லாஹ் ஒருவன் நான் அல்லாஹுடைய தூதர் தொட வேண்டும் நோன்பு வைக்க வேண்டும் ஜக்காத் கொடுக்க வேண்டும் அஜி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்ல அவர் இரண்டு கேள்விகளை கேட்கிறார் இரண்டு கேள்விகளை கேட்கிறார் முதல் கேள்வியாக அவர் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா பாவத்திலேயே ரொம்ப கெட்டது பாவத்திலேயே கெட்ட பாவம் இது அத்தமாதா பாவத்தை செஞ்சுட்டு பிடிவாதமாக இருக்கிறதுக்கே இருக்கே பாவத்திலேயே வீடு குடிச்சுட்டு அதை விடுறதில்ல அதெல்லாம் விட முடியுமா பாவத்திலேயே பிடிவாதமாக இருக்கிற பாவம் தான் பாவத்திலேயே கெட்டது அடுத்து ஒரு கேள்வி கேட்டார் அவர் இரண்டாவது கேள்வியாக நன்மை செய்ததற்கு பிறகு ஒருவர் பாவம் செய்கிறார் இவரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று பெருமானாரிடத்திலே கேட்க பெருமானார் சொல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் அத்தௌபா உள் ஹௌபா பாவம் மன்னிப்பு இருக்கிறதே இவர் செய்த பாவங்களை எல்லாம் கழுவிவிடும் என்று பெருமானார் செல்லல்லா அலிவசலம் சொல்லுகிறார்கள் அஜுல் மஸ்மூகி அஸ்மா எந்த நேரத்திலே நான் ரப்பிடத்திலே கேட்டால் அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்ளுவான் என்க ஜவுஃபுல்லை தாமிஸ் சகரினுடைய நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அல்லாஹ் உங்களை ஏற்றுக்கொள்வான் என்று பெருமானார் சொல்லிவிட்டு சொன்னார்கள் சகரினுடைய நேரத்திலே அல்லாஹ் முதல் மானத்திலே வந்து நின்று கொண்டு யாராவது பாவ மன்னிப்பு கேட்கிறீர்களா நான் மன்னிக்கிறேன் என்கிறார் யாராவது சோதனையில் உள்ளவர்கள் நீங்கள் சுகம் வேண்டும் என்று கேட்கிறீர்களா நான் தருகிறேன் என்கிறான் அல்லாஹ் யாராவது ரிசுக்கை கேட்கிறீர்களா நான் தருகிறேன் என்கிறான் அல்லாஹ் கேளுங்கள் பெரியவரே என்று சொல்லுகிற பொழுது அசேத் அல்லா இலாக இல்லல்லா என்று கேள்வி கேட்டு ஏகத்துவத்தை ஏற்றவர்கள் ஆமிரி ஏற்றவர்கள் ஆமிரி கூட்டத்தை சார்ந்த ஒரு முதியவர் என்ற வரலாற்றையும் நாம் பார்க்கிறோம் இதற்கு நேர் மாற்றமாக கேள்வியை கேட்டு இஸ்லாத்தை ஏற்காதவர்களும் இருக்கிறார்கள் பெருமானாரிடத்திலே நதுரி முனுல் ஹாரிஸ் யார் அந்த கயவன் நதுரி முனுல் ஹாரிஸ் பாரிசு நாட்டுக்கு சென்று பாரிசினுடைய கதைகளை எல்லாம் படித்து வந்து பெருமானார் செல்லல்லா ஒளிவசலம் ஏகத்துவத்தை சொல்லுகிற பொழுது பெருமானாரை பார்த்து சொன்னார் அசாத்தியுள்ளபடி இவர் முன்னோர்களின் கட்டுக்கதையை சொல்லுகிறார் நான் சொல்வதுதான் உண்மையான வரலாறு நான் சொல்வதுதான் உண்மையான வரலாறு இந்த முகம்மது சொல்வது அத்தனையும் கட்டுக்கரை அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போச்சு அந்த நவரிபுல் ஹாரிஸ் மதீனாவுக்கு சென்று யூதர்களை சந்தித்து யூதர்களிடத்திலே சில விஷயங்களை பெறுகிறார் பெற்று யூதர்களுடைய பாதிரி சொன்னார் உண்மையிலேயே நபியாக இருந்தார் அவரிடத்திலே மூணு கேள்வியை கேளுங்கள் அதற்கு பதில் சொன்னால் அவர் நபி இல்லை என்றால் நபி இல்லை மூன்று கேள்வி என்ன ஃபியத்தை பற்றி கேளுங்கள் ஃபியத் என்றால் ஒரு குழு இந்த குழுனா என்னன்னு கேளுங்கள் ஃபியத் என்றால் என்னவென்று கேளுங்கள் இரண்டாவதாக ரஜிலே தவ்வாஃப் வளம் வந்த மனிதரை பற்றி கேளுங்கள் ரஜிலை தவ்வாஃபை பற்றி கேளுங்கள் மூன்றாவதாக ரூகை பற்றி கேளுங்கள் இந்த மூன்று கேள்விகளுக்கும் சரியாக அவர் பதில் சொன்னால் அவர் நபி இல்லை என்றால் இல்லை வேகமா வந்தாச்சு நல்ருமன் ஆரிஸ் கூட வந்தவர்கள் எல்லாம் வருகிறார்கள் நபிபெருமானாரை பார்க்கிறார்கள் மூன்று கேள்விகளை கேட்கிறார்கள் என்றார் என்ன ரஜிலே தப்பாஸ் என்றால் என்ன ரூ என்றால் என்ன பதில் சொல்லுங்கள் ஏகத்துவத்தை இருக்கிறோம் பெருமானார் செல்லல்லா உலகம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க நானும் சொல்லுகிறேன் பிறகு நான் சொல்லுகிறேன் வெயிட் பண்ணுங்க அதற்கு பிறகு ஜிப்ராஹில் அலி இஸ்லாம் வரவில்லை பதினைந்து நாட்கள் வரவில்லை ஏன் அவங்கள்ட்ட சொல்லும் போது இன்ஷா இல்லாங்கிற வார்த்தையை சொல்ல மறந்துட்டேன் இதனால பெருமானாருக்கு எவ்வளவு அவதியாக இருந்தது தெரியுமா ஒவ்வொரு நாளும் கேள்வி பார்க்கிற பொழுதெல்லாம் பதில் வந்துருச்சா பதில் வந்ததா பதில் வந்ததா பெருமானார் செல்லல்லா வச்சனம் பதினைந்து நாட்களுக்கு பிறகு சொன்னார்கள் சூரத்தில் காஃபி இறங்கியது சூரத்தில் காஃபி இறங்கியது என்று சொன்னால் ஈசா அலி இஸ்லாத்தினுடைய காலத்திற்கு பின்னால் வாழ்ந்த குகைவாசிகள் ஏழு பேர்கள் அவர்களின் வரலாறுகளை சொல்கிறார்கள் அடுத்ததாக ரஜினி தவாப் என்றால் துல்கர்ணை அலைகிஸ்லாம் உலகத்தையே மனம் வந்தார்கள் உலகத்தையே மனம் வந்து யாஜூஜ் மாஜூஜை அவர்கள் தான் அடைத்து வைத்திருக்கிறார்கள் மூன்றாவது ரூ ரூகை பற்றி கேட்டால் எஸ் அலுவலகம் அமிர் ரப்பி இது அல்லாஹுவை சார்ந்ததை உங்களுக்கு விளக்க முடியாது என்று சொல்லிவிடுங்கள் இந்த மூன்றுக்கும் விளக்கத்தை சொன்னவுடன் ஆனால் இவர்கள் ஏற்கவில்லை ஒரு பெரிய சூனியக்காரர் என்று சொல்லிவிட்டு ஒதுங்கினார்கள் இந்த வரலாறுகளை பார்க்க முடிகிறது அன்புக்குரியவர்களே கேள்வி கேட்டு ஏகத்துவத்தை ஏற்றவர்களும் உண்டு ஏற்காதவர்களும் உண்டு பெருமானார் செல்லல்லா ஒலிவ சொன்ன மார்க்க பிரச்சாரத்தை இன்று வரை கடைபிடி முன்வைக்கப்பட்டு சமூகத்திற்கு இஸ்லாமிய கருத்துக்கள் எத்தி வைக்கப்படுகிறது நாமும் நம்மால் முடிந்தவரை ஏகத்துவத்தை எடுத்துரைத்து நம்மால் பல பேர்கள் இஸ்லாம் ஆவதற்கு அல்லாஹ் வாய்ப்பு நல்வானாக வாகு தாவா அணி அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم أنت السلام ومنك السلام إليك يرجع السلام تبارك ربنا وتعالى وتعلمت يا ذا الجلال والإكرام ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله